புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று பொருள் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகக்கூடிய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காட்சி வளங்கள் பட்ட பதவிகள் சொத்துக்கள் அனைத்தும் ஒரு நாடுகளை விட்டும் போய்விடும் அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார் குடும்பத்தார்கள் சூடால் இருந்து அழுது புரளாவித்து அல்லோட கல்லோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூகு பிரிக்கப்படும் குளிப்பாட்டுவார்கள் கவன் செய்வார்கள் தொழுவிப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் அந்த புதைகுடியோ இறுக்கமான ஒரு நெருக்கமான இடம் இருள் நிறைந்த இடம் முழு பூச்சிகள் நிறைந்த இடம் அங்கே என்னுடைய காசு மனத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ எந்த உதவியும் செய்ய முடியாது இக்கட்டான கடுமையான இருள் நிறைந்த முழு பூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விஷாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தப்புவாக சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் தொடரக்கூடிய தொழுகைகள் ஓதக்கூடிய குரான்கள் செய்யக்கூடிய திக்கர்கள் செய்யக்கூடிய தார தர்மங்கள் மக்களோடு பழகக்கூடிய நல்ல பண்பாடுகள் அலாதான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் இவைதான் கால் மாற்றிலும் தலமாற்றிலும் வலதிலும் மடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல உதவி செய்வது மட்டுமல்ல நாளைய தியாகத்தில் இக்கட்டான கட்டத்தில் யாரும் உதவி செய்ய முடியாத கட்டத்தில் என்னுடைய பட்டோடைய வலது கையத்திலே ஒப்படைக்க வைத்து லேசாக்கி தியாகத்துடைய பயங்கரமான அமிர்த மணிகளை மட்டும் பாதுகாத்து முடிவே இல்லாத இன்பமான நெருடி வாழக்கூடிய சொல்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தகுவாவும் சாலிகான் அமல்களும் எனவே உலகத்திலே அற்ப சொற்ப இன்பங்களுக்கு மதிமயங்கி விடாமல் பட்டம் பதவிகளுக்கு மதிமயங்கி விடாமல் துணியாவுடைய காசி பணங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தகுவா உள்ளவர்களாக அதிகம் அதிகமாக நல்லவள் புரியக்கூடியவர்களாக ஆகும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் வெளியேற்றுக்கும் மதிப்புக்கும் முடியலாம் நல்லே அன்பு சகோதரர்களே இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் ஈமான் கொண்டவர்களே நுழைந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை வழிபடுத்தக்கூடிய அந்த சைத்தானுடைய அடிச்சவடுகளை பின்பற்றாதீர்கள் என்பதை அல்லாஹுடைய குரான் திடமாக அழகாக தெளிவாக சொல்லி எனவே ஒரு மனிதனிடத்திலே பரிபூர்ணமான இஸ்லாமிய வாழ்க்கை வருவதை கொண்டுதான் அவன் உலகத்திலேயும் மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக தியானத்தை நம்பியவர்களாக நல்லவள் புரியக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் நேர காலத்தோடு ஜிம்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து எழுதிகாவுடைய நியத்திலே நபியத்து மசிதை தொழுதுவிட்டு முடிவை நல்ல முடிவாக ஆக்கும்படி கூறியவர்களே இந்த விவாதத்துகளில் ஈடுபடுவதோடு ஹலாலான முறையினை உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஹராமானவைகள் நம்முடைய உடம்புக்கு செல்லும் என்றால் அதை கொண்டு எதுக்குள் ஜெல்லத்தை புதியவில் ஹராம் எந்த உடம்பு எந்த உடம்பிலே சமமானவை செல்கின்றதோ அந்த உடம்பை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான் அது சொர்க்கம் நுழைய மாட்டாது அதனால் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கல்களை சீரான முறையிலே அழகான முறையிலே அழகான முறையிலே அல்லா விரும்பக்கூடிய முறையிலே செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்ள வேண்டும் மக்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஒரு பரிபூர்ணமான மாற்றத்தை தான் எனக்கு அல்லாவும் ரசூலும் கல்வி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதை தவிர அரைகுறையான ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துவிட்டு துனியாவிலும் நஷ்டம் ஆகலத்திலும் நஷ்டமானவர்களாக செல்வோம் என்றால் எம்மை போன்ற அறிவிடிகள் யாரும் இருக்க முடியாது எனவே இதற்காக வேண்டித்தான் ஜும்மாக்களிலே உபதேசம் செய்யப்படுகின்றது ஏன் எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம் ஏன் ஒரு வெற்றி அடைந்த மனிதனாக ஒரு பரிபூர்ணமான மனிதனாக நாம் வாழ்ந்து செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே எத்தனையோ பேர்கள் விவாதத்துகளை எல்லாம் நல்ல முறையிலே செய்கின்றார்கள் அமல்களிலே முன்னணியிலே இருக்கின்றார்கள் இமாஞ்சமாக்குகளை தவற விடாமல் தொழுது கொண்டு கொண்டார்கள் தகஜத்து போன்ற தொழுகைகளை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் நிறைய சதகாக்களும் செய்கிறார்கள் நிறைய குரான் கிராமத்தில் செய்கிறார்கள் இன்னொரு அந்த அமல்களை எத்தனையோ அமல்களை எல்லாம் குறைகிறார்கள் கட்சிக்கு மேல ஹஜி உம்ராக்கள் இப்படியான நல்லவர்கள் எத்தனையோ அமல்களில் ஈடுபடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியெல்லாம் ஈடுபட்டு விட்டு கடைசியாக நான் குடும்ப உறவுகளை பேணுவதிலே அசத்தியாக எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமானவர்களே சிலர்களுக்கு அதை பற்றி ஒரு கரிசனை ஒரு அக்கறையே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குடும்பங்களை குறிக்க வேண்டுமோ எத்தனை பெற்றார்களுடைய உள்ளங்களை உடைக்க வேண்டுமோ அதிலே அவர்களுக்கு எந்த கரிசனையோ எந்த அக்கறையும் இல்லை அதை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அதனுடைய ஆபத்து அதனுடைய பால அதனுடைய விபரீதம் அதனுடைய கடுதி தயாமத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்களுடைய விபரீதத்தை அறியாத காரணம் என்றுதான் கூற வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதார்களே நாம் எத்தனை அமல்கள் புரிந்தாலும் எத்தனை கொடைகள் தர்மங்கள் சதுக்காக்கள் செய்தால் நோம்புகள் அஞ்சைகள் புரிந்தாலும் என்னுடைய குடும்ப உணவுகளை முடித்துக் கொண்டோ நாம் செய்யக்கூடிய அமல்களே எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டார் என்பதைத்தான் இங்கே கூற வருகின்றேன் எனவே இவைகளை உள்ளத்தில் எடுத்து நாம் செயல்படுவதால் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது கற்பநுட்ப விஷயங்களுக்காக வேண்டி சர்வ சாதாரணமான விஷயங்களுக்காக வேண்டி குடும்பங்களை பகைத்துக் கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு கூறியவர்களே அல்லாவின் நகரியார்களே இதனுடைய ஹதீசுடைய பகுதிகளை எடுத்து தனிமையிலே உட்கார்ந்து வாசியுங்கள் பொதுவார்கள் மூலம் ஆண்டும் கேட்டுவிட்டு இருக்காமல் இதனுடைய பகுதிகளை நிறைய தமிழிலே முந்தகபுல் என்ற அல்லது சாலைகள் என்ற கிதாபுகளை குடும்ப உறவுகள் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஆங்கில வேண்டுமா அல்லது சிங்கள வேண்டுமா அல்லது தமிழ் மொழியிலே வேண்டுமா எந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே தனிமையிலே உட்கார்ந்து வாசியுங்கள் ஏன் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டும் ஒரு நாளைக்கு தனிமைப்பட்டு விடுவோம் கபூரிலே தனிமைப்பட்டு விடுவோம் தயாமத்திலே தனிமைப்பட்டு விடுவோம் யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய முடியாத கட்டம் தான் இடம் பயங்கரமான கட்டம் எனவே அப்படியான கட்டத்தில் நாம் நாம் அந்த அந்த கட்டத்திலே தனிமையாகி கைசேரத்துக்கு உள்ளாகிவிடக் கூடாது ஏன் எவ்வளவு சிரமப்பட்டு அமல்களை செய்கிறோம் அமல்களை செய்துவிட்டு மிக முக்கியமான ஒரு அமல் அந்த குடும்ப உறவுகளை குறித்துக் கொண்டு எந்த அமலும் கபூல் செய்யப்படாமல் நாளைய தியானத்திலே ஒருவன் கையோடு போய்த்து நிற்போம் என்றால் எவ்வளவு பெரிய கைசேதற்கு உள்ளாகும் என்பதை தான் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அற்ப சொற்ப இன்பங்களுக்காக வேண்டி துனியாவுடைய சொற்ப லாபத்துக்காக வேண்டி ஒரு காணி துண்டுக்காக வேண்டி ஒரு அடி காணிக்காக வேண்டி அல்லது ஒரு பர்ச்சஸ் காணிக்காக வேண்டி அல்லது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்காக வேண்டி அல்லது குடும்பத்திலே திருமண திருமணத்திலே மகளை கட்டி தரவில்லை அல்ல மகனை தன்னுடைய குடும்பத்துக்கு தரவில்லை என்ற சொற்பொரு காரணத்துக்காக வேண்டி அல்லது ரிஜிஸ்ட்ரேஷனிலே என்னுடைய ஒப்பத்தை ஓடுவதற்கு என்னை இவர் மதிக்கவில்லை என்ற ஒரு அற்பமான காரணத்துக்காக வேண்டி அல்லது பிரயாணத்திலே என்னை கூட்டிக் கொண்டு இவர் போகவில்லை அல்லது கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து இவர் சொல்லவில்லை இப்படியாக குடும்பங்களுடைய பிரிவுகளை கேட்டு பார்க்கின்ற நேரத்திலே கேவலமாக இருக்கிறது பெற்றமாக இருக்கிறது அவர்கள் ஏன் புரிந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை கேட்கும் பொழுது இப்படியான ஒரு சொற்பமான அற்பமான காரணங்களுக்காக வண்டி குடும்பங்களை எல்லாம் பிரிந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே முதுமொழி சொல்வார்கள் கோடி போனாலும் சரி கூடி வாருங்கள் கோடி போனாலும் சரி கோடிக்கணக்கான பணங்கள் போய்விட்டாலும் பரவாயில்லை கூடி ஒற்றுமையாக வாழுங்கள் முதுமொழி சொல்லுகின்றது இந்த அடிப்படையிலே கோடி அல்ல லட்சம் ஒரு ஆயிரத்துக்கு இன்று குடும்பங்களை பிரிந்து பிளவுபட்டு வாழ்வதென்றால் ஆச்சரியமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது இந்த சாருணவி واتقوا الله واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الله سبحانه وتعالى இந்த ஆயத்திலே இரண்டு இடத்திலே யா ஐயோன்னா இத்தகு ரப்பக்கும் மனிதர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஆயத்தை தொடங்கி அடுத்த வசனத்திலே தொடங்க சொல்லுகின்ற அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று இரண்டு விழுத்தம் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு குடும்ப உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழக்கூடாது என்பதை நீங்கள் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது என்பதை அந்த குரானின் மூலமாக எனக்கு அல்லா மகான கூட்டாளா சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே எந்த அளவு என்று சொன்னால் நிவாயத்திலே நீங்க அல்லாவை நம்பி ஒரு நிச்சயமாக அல்லாவை ஏற்றி தியாகத்தை நம்பியவனாக இருக்கிறார் அதனாலே நாம் சொல்லுகிறோம் ஏழை அமல்களை செய்கிறோம் அப்படி தியானத்தையும் அல்லாவை ஏற்று தியானத்தையும் நீங்கள் நம்பி இருப்பதாக இருந்தால் ரஹிமா நீங்கள் குடும்பங்களை பிரிஞ்சிடாதுங்க குடும்பங்களோடு சேர்ந்து உறவாடுங்கள் என்பதை அல்லாவுடைய ரசூல் சொல்லலாகும் அனைவசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையிலே நாம் குடும்ப உறவுகளை பேணி நடப்பதே மிக அவசியமாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாகும் அனைவசனம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அளவு என்று சொன்னால் ஒரு அளவிலே சொல்லுகின்றார்கள் சொல்லல்லாஹு அழைவு செல்லும் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹு தாரா சொல்லுகிறான் அனல்லா நான் ரஹ்மானாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கலக்கு வலிமை என்ற அளவுண்டால் ஏந்த பெயர் தெரிந்துதான் அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையில இருந்துதான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவுண்ட அந்த சொல்லை அல்லாஹ் பிரித்தெடுத்திருக்கிறார் எனவே அதை அல்லாஹு கொடுத்தாரா ஹதீசை புதுசியிலே அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே யாரே அப்படியான அந்த அந்த அல்லாஹுடைய சொல்லிலிருந்து அந்த பிரித்தெடுத்த வசனத்தின் அடிப்படையிலே யாரு மண் மசலாக நான் யார் குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறார்களோ நான் அவர்களுடன் சேர்ந்திருக்கிறேன் யார் குடும்ப அளவுகளை துண்டித்து வாழ்கின்றீர்களோ நானும் அவரோடு தூரமாகிட்டேன் நானும் அவர்களோடு இல்ல நான் அவர்களை துண்டித்து விட்டேன் என்று அல்லாஹுக்கு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லல்லாஹு அனைவசனம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குடும்ப அளவுகளை துண்டித்திருக்கிறோமா அல்ல எங்களோடு இல்ல அல்ல அவனையும் அல்லா கபூல் செய்து கொள்ள மாட்டான் எனவே அது லேசான வார்த்தை என்ன என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாவிட்ட என்ற எந்த அளவு சொன்னார்கள் என்றால் சொல்லல்லாஹு அனைவசனம் அவர்கள் ரஹீம் என்று சொல்லக்கூடியது மகல்லத்துக்கும் பில்லால் அரிசில தொங்கிக் கொண்டிருக்கிறது அரிசி ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற மண்மண்டால் ஆக உலகத்திலே விசேஷமான ஒன்றுதான் அல்லாஹுடைய அரசு என்று சொல்லக்கூடியது அன்புக்குரியவர்களே குடும்ப அளவு எந்த அளவு என்று சொன்னால் அல்லாஹுடைய அரசிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவு சொல்லலாம் அலைவசங்கள் சொல்லி காட்டினார்கள்டா நீங்க லேசா குடும்ப உறவுகளை நினைச்சு கொள்ளாதீங்க உங்களோட தொழுகையும் தகத்தியத்தும் தக்காட்டும் உங்களோட நோம்பும் உங்களோட அத்தியம் உங்களோட உம்ராவும் தான் பெருசிட்டு நினைச்சு கொள்ளாதீங்க அன்புக்குரியவர்களே குடும்ப உறவு என்று சொல்லக்கூடியது அரசிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது யாரால சரியாக செய்கிறார்களோ அதை அல்லாஹு அல்லாஹு சேர்ந்திருக்கின்றது யார் அதை துண்டித்திருக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் முன்னேற்று விட்டார் எனவே அரசிலிருந்து தொங்கிக் கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அந்த அளவுக்கு பாரதூரமாக சொல்லல்லாஹு அனைவர் செல்வார்கள் குடும்ப உறவுகளை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்க எங்களை கொள்கைகளை சதக்காக்களை தர்மங்களை அச்சிகளை நோம்புகளை பெருசா உள்ளத்துல மதிச்சு கொண்டு குடும்ப உறவுகளை நாங்கள் துண்டிச்சு வாழ்வோம் என்றால் நிச்சயமாக எங்கள் முடிவுகள் ஒரு பயங்கரமான முடிவாக இருக்கும் என்பதைத்தான் வசூலுல்லாஹி அன்புக்குரிய அல்லாவின் நகதியார்களே எல்லாரும் சொன்ன சொல்லி காட்டினார்கள் என்றால் உங்களுக்கு பறக்கத்து வேணுமா உங்களுக்கு ஆயுள் நீடிக்கப்படணுமா தயாரித்து நீடிக்கப்படணுமா அன்புக்குரியவர்களே சொன்னார்கள் புகாரிலே வரக்கூடிய ரிவாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் யாராவது அவருக்கு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல தொழில்ல பிசினஸ்ல அவருக்கு வழக்கத்துகள் கைதுகள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அவருடைய அயாத்து நீடிக்கப்படணும் என்று யாராவது நினைக்கிறீர்களா அவசரமாக மூத்தாகிடாம நீண்ட காலம் வாழ்ந்து நல்லவங்களோட வாழ்ந்துட்டு போகணும் என்று சொல்லி பேச்சு பேரர்கள் எல்லாம் கண்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அழகாக போகணும் யாராவது நினைக்கிறீர்களா ரஹமா அவங்களோட குடும்பங்களை சேர்ந்து நடக்கட்டும் அற்ப சொற்ப விஷயங்களுக்காக வேண்டி கோவிச்சு கொண்டிருக்காம குடும்பங்களை புலர்ந்து கொண்டிருக்காம அவங்களோட குடும்பங்களை சேர்ந்து சந்தோஷ சந்தோஷகரமான வாழ்க்கையாக அவங்களோட வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் யாரும் நினைக்கிறது இல்ல அவசரமாக மூத்தா போறதுக்கு யாரும் நினைக்கிறது இல்ல வியாபாரத்துல நஷ்டம் கஷ்டம் ஏற்பட்டு புரட்சியோட வாழ்றதுக்கு யாரும் நினைக்கிறது இல்ல கயிறான பழக்கத்தான நீண்ட ஆயுள் வாழ்ந்து நல்ல சம்பாதிச்சு நல்ல சுதங்காக்கள் தர்மங்கள் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகத்தான் யாரும் நினைக்கிறார்கள் எனவே அப்படி நினைப்பதுன்னா யாருடைய கோச்சு கொள்ளாம சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சிலர்கள் குடும்பங்கள்ல அரசியல் விஷயங்கள்ல வேறுபட்டிருக்கிறார்கள் வியாபாரம் தொழில்கள்ல வேறுபட்டிருக்கிறார்கள் பதார்த்தத்து சொத்துடைய விஷயங்கள்ல வேறுபட்டிருக்கிறார்கள் ஒரு வேலை போடுறதுல வேறுபட்டு குடும்பங்கள் சண்டை முடிச்சுக் கொண்டு பிளவுபட்டு வாழ்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பொதுவாவை கேட்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி தாய்மார்களே ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்திலே நாங்கள் எத்தனையோ பேர்கள் உணவு பற்றி சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறோம் இதை கொண்டு முசீபத்தும் தரப்பிரியமும் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது இல்லை எனவே சீரான வாழ்க்கை கிடைக்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக குடும்பங்கள்ல சேர்ந்து வாழ்வோம் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்வோம் சில்லற பிரச்சனைகளை தூக்கி வீசுவோம் ஆகலத்தை மையமாக வச்சு வாழ்வோம் அன்புக்குரியவர்களே எங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான இடம் وصلة الرحم يزيد الله بهما في العمر ويدبه بهما ميتة السوء ويدبه بهما المكروه والمقدور எந்த அளவுக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே நீங்க கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் பள்ளி கட்டுவதற்கு மதரசாக்களுக்கு உமல்காரியங்களுக்கு ஏழைகளுக்காக வீடு கட்டுவதற்கு கிணறு தோண்டுவதற்கு எத்தனையோ சதக்காக்கள் எல்லாம் வாழ்க்கையில செய்கிறீர்கள் இப்படியான இந்த விஷயம் அதே போன்று குடும்ப உறவுகளோட சிலர்கள் என்ன சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டார்கள் குடும்ப உறவுகளை கவனிப்பார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் குடும்பங்களுக்கு செலவழிப்பார்கள் இப்படியாக செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வணங்கு மகான் கொண்டதா பழக்கத்தை செய்கிறார் அவர்களுடைய ஆயுத நீடிக்கிறார் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை மட்டும் அல்ல பாதுகாக்கிறான் அவர்களுக்கு அவர்களுடைய கதில்ல கெட்ட மூத்து மோசமான மூத்து அசிங்கமான மூத்து வரை இருந்தால் கூட இவர் குடும்ப உறவுகளை பேணி நடக்கின்ற காரணத்தினால அதை மாற்றி அல்லா உசுபகான கொடுத்தாரா இவருக்கு நல்ல மூட்டை ஏற்படுத்துகிறார் கெட்ட மூட்டுகளை விட்டும் பாதுகாக்கிறார் என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு மக்கள் சொல்லி காட்டினார்கள் சுபகானந்தா எத்தனை சிறப்புகள் சொல்லப்படுகின்றது அன்புக்குரிய அல்லாவின் நகரியார்களே என்னுடைய அகங்காரங்களை சிலர்களுக்கு அறிவி மூலமாக சிலர்களுக்கு அதிகாரத்தின் மூலமாக சிலர்கள் பணபலத்தின் மூலமாக சிலர்களுக்கு தன்னிடத்தில் சொத்து சுகத்தின் காரணமாக இப்படியாக இவைகளின் மூலமாக பொறாமைப்பட்டு சிலர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய குடும்பங்களை முடித்துக் கொண்டு எத்தனையோ பேர்கள் வாழ்வதை பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் பார்த்தால் பெரிய அமல்தாரிகளாக விவாதத்துள்ளவர்களாக தொழுதல் விடுபட மாட்டாது அவர்களது சகஜத்தை விடுபட மாட்டாது குரான் திலாவத்து விடுபட மாட்டாது ஆனால் மற்ற பக்கத்தில் பேரியராக இருக்கிறார்கள் குடும்ப உறவுகளை கவனிக்கிறார்கள் பேருந்தில்லார்கள் இல்ல எனவே புரிவதில்லை அல்லாவின் நல்லதார்கள் அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொருத்தர் மீது கவனிக்க வேண்டும் என்று கூறியவர்களே எந்த அளவு சொன்னார்கள் என்றால் சொல்லல்லாக சொல்லி காட்டினார்கள் ஒரு சகாமி ஜாமீர் அவங்க சொல்லுகின்றார்கள் குடும்ப உறவுகளை பேணி நடப்பதை கொண்டு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிறப்புகளை விட வேறு எதுவுமே அப்பசரமாக நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய கைதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்று குடும்ப உறவுகளை பேணி நடக்கிறது போல எதுவுமே கிடைக்க மாட்டாது என்பதை சொல்லலாக அனைவசனம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வரியா கும்பல் தானிய உழைத்தமின் முக்குபத்தின் அசுரமின் முக்குபன் வகையின் இந்த அளவுக்குண்டா நீங்க உங்களுக்கு கெடுதிகள் முசீபத்துகள் தரித்திரங்கள் சோதனைகள் உங்களுக்கு அதாவது ஏற்படுவதற்கு நீங்கள் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ் துண்டிச்சு கோவிச்சு கொண்டு வாழ்வதை கொண்டு உங்களுக்கு அப்ப அவசரமாக அல்லாவுடைய கோபமும் உங்களுக்கு முசீபத்துகளும் தரித்திரங்களும் வந்து சேரும் என்பதை அந்த சபையில சொல்லலாம் வலிவு செல்வார்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புரியவர்களே சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள் சொல்லலாம் வலிவு செல்வார்கள் அதாவது ஒரு சொர்க்கவாதி சொர்க்கவாசிகள் ஆயிரம் வருஷ தொலை தூரத்துல சொர்க்கத்துடைய வாசத்தை அடைஞ்சு கொள்வார்கள் ஆயிரம் வருஷ தொலை தூரத்துக்கு கண்டாரண்டு சொர்க்கத்துடைய மனம் அடிக்க ஆரம்பிக்கும் சுபகானந்தா அந்த அளவு அல்லா சொர்க்கத்தை வச்சிருக்கிறார் நிச்சயமா அல்லாமே சத்தியமாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு சத்தியம் சொன்னார்கள் குடும்ப உறவுகளை முன்னிச்சு நடக்கிறார்களே அவங்க சொர்க்கம் அல்ல சொர்க்கத்துடைய ஆயிரம் ஆயிரம் வருஷ காலத்து ஆயிரம் வருஷ தூரத்துக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துடைய வாசத்தை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லலாம் அலைவசன் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாத நகரியார்களே லேசான விடயம் அல்ல அந்த அளவுக்கு பயங்கரமான விடயம் தான் குடும்ப உறவுகளை துண்டித்து நடப்பது ஐயோ அம்மா அகப்பை அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல தாத்தக்கு அல்லது தங்கச்சிக்கு அல்லது நானுக்கு அல்லது தம்பிக்கு அல்லது சாத்தக்கு இப்படியாக நெருங்கின குடும்ப அளவில் உள்ளவர்களுக்கு சதக்கா செய்யும் அப்படி மிஸ்கீனத்துக்கு சதக்கா செஞ்சால் ஒரு சதக்காவுடைய நன்மைதான் கிடைக்கும் ஆனால் குடும்ப உறவில சதக்கா செய்கிறோம் நாங்கள் குடும்பத்தை கண்ணியப்படுத்தி சதக்கா செஞ்சோம் அதனுடைய நன்மை வேற சதக்காவுடைய நன்மை வேற ரெண்டு நன்மைகள் குடும்ப அளவுகளுக்கு சதகாக்கள் தர்மங்கள் செய்வதை கொண்டு கிடைக்கிறது என்பதை சொல்லல்லாஹு அனைவசனம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே குடும்ப அளவுகளுக்கு சக்காத்து முதலாவது சக்காத்து கொடுப்பதாக இருந்தால் கூட குடும்ப அளவில் இருந்தால் குடும்பங்கள் இருந்தால் என்னுடைய செலவுகளுக்கு அப்பாற்பட்ட அன்றாட செலவுக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தில் இருந்துதான் கூட கொடுக்கும்படி இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில சதக்காக்கள்ல கூட குடும்ப அளவுகளுக்கு சதக்காக்கள் கொடுப்பதுதான் ஏற்றமானது என்பதை தான் சன்னல்லாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரிய குடும்ப உறவுகளை நான் உங்களோட பிள்ளைகளுக்கு என்று சொன்னாங்க சொல்லலாக வரை சொல்லுவார்கள் எங்களுக்கு உத்தியோகத்துல எங்களோட விஷயங்களை சரியான நேரத்தை கழிக்கிறோம் எங்களோட பிள்ளைகளோடு உட்கார்ந்து பிள்ளைகளை போய் இது எங்களோட மாமா இது சாச்சா இது எங்களோட தாத்தா இது எங்களோட சாட்சி இது குடும்ப அளவுகளை படிங்க குடும்ப அளவுகளை கற்றுக் கொடுங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதற்காக நேரம் விடுங்க இதற்காக நேரம் விடுங்க அமல் இதுக்கு குடும்பங்களை கூட்டிட்டு போங்க குடும்பம் கோவிச்சு உங்களை கொண்டு வாழ்றாங்களா நீங்க சேர்ந்து அதே போல குடும்பங்களுக்கு இதுல பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு குறைஞ்சது வருஷத்துக்கு வச்சாவது எங்களோட குடும்ப ஒதுக்கி குடும்பங்களுக்கு கூட்டிட்டு போங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கோ பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்கோ இவங்க இன்னாது இவங்க இன்னாது சொந்தங்களை காட்டி கொடுங்கிறது தான் சாமிக்கும் மாசினும் உங்களோட குடும்பங்களை சேர்ந்த நினைப்புக்கு இந்த குடும்பங்களை படிச்சு கொடுங்கோ கற்றுக் கொடுங்க என்றெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே குடும்ப உறவுகள் மூன்று வகையாக வருகிறது ஒன்று பால்குடி என்ற அமைப்பில குழந்தை சின்னத்தில ரெண்டு வயசுக்கு உட்பட்ட காலத்துல சின்ன பருவத்தில யாருக்கையாவது சில குழந்தைகள் பால் குடிச்சிருந்தால் பால் குடி உறவு என்ற ஒரு உறவு இருக்கிறது அதே போல திருமண பந்தத்தின் மூலமாக உறவு ஏற்படுகின்றது திருமணம் முடிப்பது கொண்டு கல்யாணம் நடப்பது கொண்டு உறவுகள் ஏற்படுகின்றது அது திருமணம் முசகா திருமண பந்தத்துடைய உறவு என்று சொல்லப்படுகிறது எல்லாத்திலே மேலானதுதான் எங்களுடைய வம்சாவளி நகவு என்ன தாய் நகப்பண்ட வழி சாத்த மாமி தாத்தா தங்கச்சி என்ன அந்த உறவில நசவில மூன்று வகையாக உறவுகள் ஏற்படுகிறது எனவே இந்த உறவுகளை நாங்க அன்புக்குரியவர்களே அல்லாத நகரியார்களே முடியுமான அளவு அந்த உறவுகளை நாங்க சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா உங்களுக்கு கருதி செய்யறாங்களா உங்களுக்கு கதையா சொல்லி கொண்டிருக்கிறாங்களா உங்களுக்கு முறையா சொல்லி கொண்டிருக்கிறாங்களா பரவாயில்ல நீங்க மன்னிங்க அவர்களை என்று அன்புக்குரியவர்களே யாரை யாரு தாழ்ந்து போறாங்களோ அல்ல அவர்களை உயர்த்துவார் துனியாவிலும் உயர்த்துவார் ஆகலத்தில் முயற்சிவார் பரவாயில்ல நான் கேவலம் அடைகிறேன் எனக்கு பெஸ்டி தேவையில்லை எனக்கு பெரிய கண்ணியம் தேவையில்லை கௌரவம் தேவையில்லை நான் அவன் வீட்டுக்கு போறேன் அவர்கிட்ட வீட்டுக்கு போறேன் அவருக்கு ஏதாவது சொந்தக்கார் கொடுக்கிறேன் உதவி செய்கிறேன் அல்ல என்னை கண்ணியப்படுத்துவான் துணியாவிலையும் கண்ணியப்படுத்துவான் ஆகலத்திலையும் கண்ணியப்படுத்துவான் அன்புக்குரியவர்களே அல்லா ஒருத்தரை கேவலப்படுத்திட்டா யாராலையும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது அல்ல எங்களை கேவலப்படுத்தாம நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துக் கொள்ளணும் அல்ல கேவலப்படுத்த ஆரம்பிச்சா அவரை யாராலையும் கண்ணியப்படுத்த முடியாது அல்லாஹத்தர கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சுட்டார் என்றால் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே யாராலையும் அவரை கேவலப்படுத்த முடியாது எனவே நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டியதான் அல்லா எங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிடணும் உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவார் ஆங்கிலத்திலையும் கண்ணியப்படுத்துவார் எனவே இந்த நிலைப்பாடுகளுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வொருத்தரும் எங்களை மனசை சரி பண்ணிக் கொண்டு அன்புக்குரியவர்கள் ஆகும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒத்தரால் கண்ணியப்படுத்துவார் எந்த அளவு சொன்னார்கள் என்றால் என்ன அம்மால பண்ணி ஆதம் ஆதமுடைய மக்களுடைய மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் வருகிறது வியாழக்கிழமை சில ரிவாயத்துகள்ல திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுகிறது எங்கள் அமல்கள் எல்லாம் அல்ல இடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது எங்களது அமல்கள் உயர்த்தப்படுகிறது வானத்துக்கு யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டிச்சு கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது அல்லா பாதுகாக்கணும் செய்ததே கொஞ்சம் அமல் செய்ததே கொஞ்சம் சொந்தக்காக்கள் தருமம் இதுவும் அல்லாடத்துல உயர்த்தப்படாமல் இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் என்பது தான் நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யூசு அலைசலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சதி செய்யப்பட்டது சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு பால் கணக்கில் போட்டு அவர்களை கொலை செய்வதற்காக முயற்சித்தார்கள் இல்லமாக்குவதற்காக முயற்சித்தார்கள் அல்லாஹு சுபகானுவத்தாரா கடைசியாக அவர்களுக்கு அல்ல ஆட்சியை கொடுத்தார் அந்த ஆட்சி மூலமாக பஞ்சம் ஏற்பட்டு அந்த ஆட்சி மூலமாக அவர்கள் செழிப்படைந்தார்கள் கடைசியில எல்லோருமாக அவர்களிடத்தில் போய் மண்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அவர்களிடத்தில் போய் உதவி கேட்க வேண்டிய நிலைமை பற்றி இந்த கட்டத்தில அவர்கள் எனக்கு இவங்கெல்லாம் அநியாயம் செஞ்சவோ என்ன கொள்ள பார்த்தவங்களோ ஏதாவது ஒரு வார்த்தை கூட பேசினாங்களா அன்புக்குரியவர்களே எதையும் காட்டிக்கொள்ள அத்தனை பேர்களையும் அனுசரிச்சாங்க கண்ணியப்படுத்தினாங்க மகாடு போட்டாரா அழகாக குரான் சொல்லி காட்டிருந்தார் இதை விட எனக்கு ஏதும் தேவையில்லை எனவே அன்புக்குரியவர்களே உள்ளத்தில கையை வச்சு கேட்டு பாருங்க நான் எந்த குடும்பத்தில அல்லது எந்த ஊரில நான் யாரோட கோபிச்சு கொண்டிருக்கிறேன் யாரோட நான் கோபிச்சு கொண்டிருக்கிறேனா முஸ்லிமின் ஐயா ஹுஜுர் அசாபு ஒரு முஸ்லிமுக்கு மற்ற முஸ்லிம மூணு நாளைக்கு மேலால கோவிச்சு கொண்டிருப்பதற்கு எந்த அனுமதியும் இஸ்லாத்தில் இல்ல அப்படி யாராவது கோபித்துக் கொண்டு பேசாம இருந்து கலைக்காம இருந்து ஒரு டெலிபோன் கோல் எடுத்தாவது அஸ்லாம் அழைக்கும் கோபம் இல்ல இந்த தன்மையை காட்டுறதுக்கு சலாத்த மாத்திரமாவது சொல்லி தன்னிடத்துல சலாத்தை சொல்லியாவது அவர்களை முடிச்சு கொள்ளும்படிதான் இஸ்லாம் அதில் சொல்லி காட்டுகின்றது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதார்களே யாருக்கும் கோவிச்சு கொண்டிருப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்பதை தான் ரசூலுல்லாஹி அழகாக அழகாக தெளிவாக எனக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எந்த அளவு என்று சொன்னால் சொன்னார்கள் சொல்லல்லா வரைவு செல்வார்கள் வல்லதி மனசதி பின் எந்த அளவு சொன்னார்கள் என்றால் குடும்பத்துக்கு தேவைகள் நிறைய இருக்கிறேன் குடும்பத்தில ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இவரை பிறருக்கு தான் சதக்கா கொடுக்கிறாரு மற்றவங்களுக்கு நிறைய அழைக்கிறாரு சல்லச்சார் கொடுக்கிறாரு சொன்னார்கள் சல்லல்லாஹு எந்த அளவு சொன்னார்கள் வல்லதி நப்சி மியதி அல்லாமீது சத்தியமாக என்னுடைய ஆத்மா யாரா கைவசமைக்கிறோ அந்த அல்லாமீது சத்தியம் என்று சொல்கிறேன் என்று சொல்லி யோகம் கியாமா கியாமத்தில் அல்லாஹு சுபகானு இவனை பார்க்க மாட்டான் இவன் சதக்காக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவன் குடும்பத்தில் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறான் நான கஷ்டத்தில் இருக்கிறான் தம்பி கஷ்டத்தில் இருக்கிறானே இப்படி என்னோட சாச்சா பெரியப்பா எப்படி கஷ்டத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க மிக நெருக்கடியில் இருக்கிறாங்க இவரு குடை வல்லலாக இருக்கிறாரு ஊர்ல குடை வல்லவற்ற பேர் இருக்கிறாரு எத்தனையோ சதக்கா செய்யறாரு இவர் ஒரு சதக்காவையும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் ஒரு சதக்காவையும் அல்ல கபூர் செய்ய மாட்டார் நாம் ஒவ்வொருமே இந்த குபாசில தெளிவர வேண்டும் அன்புக்குரியவர்களே எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு அதை முடிச்சு கொண்டு சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கு முடிச்சு கொண்டு இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நிலைமைகளை விட்டு நாம் ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ளணும் எந்த அளவுண்டுன்னா வசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு சபையில ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய செல்லமோட சில சகாபாக்கள் இருந்தார்கள் அந்த கட்டத்துல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய செல்வர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த இடத்துல குடும்ப உறவுகளை இந்த சபையில இந்த கூட்டத்துல குடும்ப உறவுகளை யாராவது துண்டிச்சு கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னா யாரும் இல்லை இங்க வரணும் எழுந்திருங்க சொன்னார்கள் தூரத்துல பின்னால ஒரு சகாபி ரலியத்தாகணும் ஒரு வாலிபன் அப்படியே எழுப்பிட்டாரு வேற யாரும் இல்லையா இல்ல வேற யாரும் இல்லையா எந்த எழுந்திருங்கன்னு சொன்னாங்க அந்த வாலிபன் எழுப்பி அப்படியே போயிட்டாரு கொஞ்ச நேரத்துல போயிட்டு வருகிறாரு யார சூழல்லாம் என சாட்சியோட நான் கோவிச்சு கொண்டிருந்தேன் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் எனக்கு மன்னிச்சுட்டாரு யார சொல்றாரு நபியுடைய சபையில் இருந்து திரும்ப வந்து உட்கார்ந்து கொண்டாரு சொல்லல்லாஹு அறிவசல் அவர்கள் சொல்லி காட்டினாங்க இன்னும் ரஹ்மத்தலா தந்திலாலா எந்த கூட்டத்தில் இந்த சபையில குடும்ப உறவுகளை துண்டிச்சவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட துவா ஏ அல்லாவுடைய ரகமத்தை அந்த சபைகளுக்கு இறங்க மாட்டாது அந்த சபையருக்கு அல்லாவுடைய அருள் இறங்க மாட்டாது என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுடைய கட்டங்கள்ல என்னுடைய குடும்பத்துடைய விஷயங்கள்ல பிரச்சனைகள் நோய்கள் ஏற்படுகிற கட்டத்துல நாங்க நிறைய துவா கேட்கிறோம் எப்படி எங்களை துவா கபூல் செய்யப்படும் எங்களுடைய உருவாக்கள் எப்படி அல்லாடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் குடும்ப உறவுகளை துண்டிச்சு கொண்டு மனசுகளை உடைச்சு கொண்டு நான் இன்னைக்கு துவா கேட்டா அல்லாடத்தில் அந்த துவாவுக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டாது அல்லாவுடைய அருள் இறங்க மாட்டாது என்பதைத்தான் சொல்லல்லா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள் இன்னும் ஒரு சாமி ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள் யார ரசூலுல்லாஹ் நான் இந்த குடும்பத்திலே எல்லாரையும் சேர்ந்து நடக்கிறேன் யார சொல்லலாம் நான் போறேன் ஒவ்வொருத்தரோட சேர்ந்து நடக்கிறேன் நான் பேச பார்க்கிறேன் ஆனால் அவங்க இருக்கிற வெட்டி நடக்கிறாங்க யார சொல்லலாம் அவங்க பேசுறாங்க இல்லை யார சொல்லலாம் அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் யார சொல்லலாம் எனக்கு அநியாயம் தான் செய்யறாங்க யார சொல்லலாம் நான் அவர்களோட நல்ல முறையில் நடக்கிறேன் அநியாயத்தனமாக என்னோட சில விஷயங்கள் நடந்து கொள்றாங்க யார சொல்லலாம் இப்படி எல்லாம் எவ்வளவு சேர்ந்து நடக்க பார்த்தாலும் எவ்வளவு பேச பார்த்தாலும் எவ்வளவு உதவி செய்ய பார்த்தாலும் எத்தனை செஞ்சாலும் எனக்கு துரோகமாகத்தான் நடந்து கொள்வாங்க யார சொல்லலாம் நான் என்ன செய்யறது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ சொல்ற மாதிரி அப்படி ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொல்லி இருந்தார் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்றால் வலா யஸாலு மாக்க மினல்லாஹி லஹீருன் அலைஹிம் மா தும்தலா ذلك சுபஹானல்லாஹ் எந்த அளவு சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் உன்னோட இருக்கிறார் அல்லா உன்னோட இருக்கிறார் அல்லா உனக்கு ஒரு மலத்தை சாப்பிட்டுக்கிறார் அல்லாவுடைய எந்த நேரம் மீன் கொண்டிருக்கிறேன் நீ பயப்பட தேவையில்லை அவங்க கோவிச்சாலும் நீ கோவிக்காம சேர்ந்து நடக்க பார்க்கிறாய் கூட்டுக்கும் போறாய் உதவி செய்கிறாய் அவளோட பண்பாக நடக்கிறாய் அப்படின்னு ஒண்ணு நீ உதாசீனம் படுத்துறாங்களா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அல்லா உன்னோட இருக்கிறார் அல்லாவுடைய மனத்திடம் நம்மோடு சாட்டப்பட்டு இருக்கிறது என்பதை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே லேசான விடயம் அல்ல இது போன்ற பல பல அதிஸ்களை பல நூற்றுக்கணக்கான அதிஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய அருளும் பலகத்தும் இரண்டு ஆயிரம் ரத்னத்தும் கிடைக்கிறது அதே நேரத்தில் குடும்ப உறவுகளை முந்திச்சு நடக்கிறாங்களா குடும்ப உறவுகளை அவங்க கணக்கெடுக்காம இருக்கிறாங்களா எந்த அமல் செஞ்சாலும் அவருடைய அமல்கள்ல எந்த பிரயோசனமும் ஏற்பட மாட்டாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள் மேலே சொன்னப்பட்ட விடயத்தில அன்புக்குரியவர்களே சின்ன சின்ன விஷயங்கள் அதற்காக வேண்டி எந்த அளவு ஒரு கட்டத்தில் சொன்னாங்கன்னா ஒரு மூமின் லேசானவர் அல்ல கௌபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி மா அலமத்தி மா தேவத்தி கௌபத்துல்லாவே உன்னோட கண்ணியம் என்ன உண்ட மேன்மை என்ன உண்ட உயர்வு என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் கோபத்துள்ளா உன்னை விட மேலானதுதான் ஒரு மூமியினுடைய மானம் என்று சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய மானம் என்று சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய மானத்துக்கு பங்கப்படுத்துறது மூமியினோட போச்சு கொள்வது அவரை இழிவுபடுத்துறது அவரை கேவலப்படுத்துறது கோபத்துள்ளாவை உடைப்பதை விட கொடிய பாவம் என்பதை தான் சொன்னல்லா ஒரேசலும் சொல்லி காட்டார்கள் அன்புக்குரியவர்களே வட்டி எவ்வளவு பயங்கரமானது அக்னிபா சம்பூர்ண பாவன் எழுபது பகுதி இருக்குது ஐசருகா ஐதாக சிறிய பகுதி அவன் உமாவை அவன் தாயை கல்யாணம் முடிப்பதற்கு சமன் அப்படின்னா சூசகமாக சொன்னார்கள் சொல்லல்லா ஒரேசலும் பெற்று வளர்த்து பாலாக தந்த தன்னுடைய அன்பு தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு செய்வதற்கு கடைசி கட்டத்துடைய பாவம் என்றால் அவருடைய பெரிய பகுதி எப்படி வேலை எனவே பயங்கரமான ஒன்றுதான் வட்டி என்று சொல்லக்கூடியதை அன்புக்குரியவர்களே இந்த வட்டியை விட பயங்கரமான பாவம் ஒன்று வந்தால் மற்றவர்களுடைய உள்ளங்கள் உடைக்கிறது மற்றவர்களுக்கு அசிங்கப்படுத்துவதை அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் குடும்பம் இரத்த உறவு என்று சொல்லும் பொழுது அதைவிட ஆபத்தானது நான நம்பி தாத்த தங்கச்சி சாச்சா பெரியப்பா இப்படியாக மாமி இப்படியாக வரக்கூடிய குடும்ப உறவுகள் பெற்ற உறவுகள் எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே எங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணுமா எங்களை எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா எங்களை கடைசி மௌத்து நல்லதாக முடியணுமா எங்களை கபடு பிரகாசமாகணுமா எங்களுக்கு நீண்ட அயாத்து கிடைக்கணுமா அன்புக்குரியவர்களை வாழ்க்கையில பழக்கத்து கிடைக்க வேணுமா வியாபாரத்தில் வழக்கத்தை ஏற்படணுமா இன்னைக்கு வழக்கத்து இல்லைன்னு சொல்றோம் வியாபாரத்துல நஷ்டம் என்றோம் வியாபாரத்துல கஷ்டம் சொல்றோம் எத்தனையோ செய்திகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களை பாருங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க நான் எத்தனை பேர்களை பகச்சு கொண்டிருக்கிறேன் எத்தனை பேரோட மனசை உடைச்சு கொண்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு உதவி செய்யணும் எங்க குடும்பங்களுக்கு நான் உதவி செய்யறேனா எங்க குடும்பத்துல யார் யாரும் கஷ்டமா இருக்கிறாங்க நான் உலகத்துக்கு பேருக்கு கொடை மன்னன் என்ற பேரு எடுத்துக்கொண்டீங்க எத்தனையோ பள்ளி கட்ட உதவி செய்தேன் எத்தனையோ எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் உதவி செய்தேன் ஆனா இந்த குடும்பத்துல யாரு கஷ்டத்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறேனா ஏதாவது வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறேனா அப்படிங்கிற சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படுமா அன்புக்குரியவர்களே இப்படியான விடயங்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு அல்லாஹிடத்துல தௌஃபே கிடைக்க வேண்டும் அல்லாஹ் என்ன அங்கீகரித்துக் கொள்ளணும் எனக்கு நாளைய தியானத்துல முடிவே இல்லாத வாழ்க்கையில இன்பமாக சொல்கிறதுக்கு போய் சேரணும் அப்படியாக இருந்தால் என்ன குடும்ப உறவுகளை நான் பேணி நடப்பது கொண்டுதான் அல்லாஹ் அப்படியான கையில வச்சிருக்கிறார் எனவே உலமாக்கள் எந்த அளவுன்னு சொன்னால் அன்புக்குரியவர்களே குடும்ப உறவுகளை அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சது அதன் குடும்பங்கள்ல சந்தோஷம் ஏற்படுகிறது மலாய்க்காமார்கள் சந்தோஷம் மலாய்க்காமார்களுக்கு குடும்ப உறவை பேணி நடப்பதற்கு ஒன்று சந்தோஷம் ஏற்படுது அதே போல முஸ்லீம்கள நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது இவரா சுபகானந்தா குடும்பங்களை மட்டும் விடமாட்டாரு எந்த ஒரு கல்யாணமோ எந்த ஒரு மௌத்தோ எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படியானவர் என்று மக்கள் கூட பேசிக்கொள்வார் சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்களை மையத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன் என்று பலரும் பேசக்கூடிய ஒரு மையமாக மையத்தில் வைக்கப்பட்டு பலர்களும் பேசப்பட வேண்டும் வஜபத்தில் சொன்னாங்க சொல்லலாம் வரைவு சொல்லம் வாலிபாகிட்டேன்னு சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்லலாம் வஜபத் சொன்னீங்க தானே இது என்ன காரணம் சொன்ன கேட்டாங்க அந்த நேரத்துல சொல்லல்லாஹு அலேசன் சொன்னாங்க இவர் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கிறாரு குடும்பத்துக்கு நல்ல மனுஷனாக ஊருக்கு நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கிறாரு இவரு நிறைய உதவிகள் உத்தாசிகள் நல்ல விஷயங்கள் ஈடுபட்டவரு அதனால மக்கள் இதை பேசிக்கொள்றாங்க கொள்றாங்க அதை பேசிக்கொண்ட காரணத்தினால அங்கே இவருக்கு மலக்குகள் ஆமை சொல்றாங்க நல்லா சொர்க்கத்தை வாங்கி வாங்கிட்டார் அதுதான் வஜபத்துல ஊன்னு சொல்லி இன்னொரு கட்டத்துல ஒரு மனிதன் ஜனாசால பஜபத் சொன்னாங்க நவீனத்துல கேட்கப்பட்டுச்சு சொன்னாங்க இவர் ஒரு கெட்ட மனுஷன் மோசமான மனுஷன் இவரது செயல்களை பேசிக் கொண்டாங்க அதனால இவருக்கு வதுவா கிடைக்குது இவருக்கு நரகம் கட்டாயமாகிட்டது அதனாலதான் வஞ்சவர் இவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லி நாயகம் சொல்லுல்லா உடைய சொல்ல சொல்லி காட்டினாங்க அன்புக்குரியவர்களே எங்களை மையத்தை வச்சுட்டு நாளைக்கு மக்கள் நல்லது பேசக்கூடியதாக குடும்ப உறவுகளை பேணி மக்களோடு நல்ல பண்பாடோடு எங்களை பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல்ல முறையில நாங்கள் நடந்து கொண்டு போனால்தான் எங்களுக்கு நல்லது சொல்வார்கள் எங்களை விவாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாடத்தில் அங்கீகரிக்கப்படும் சின்ன சின்ன அற்பமான ஒரு ரூபாய்க்காக ஆயிரம் ரூபாய்க்காக ஒரு காணி துண்டுக்காக அல்லது ஒரு சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவுகளை துண்டிப்போம் என்றால் அல்லா பயங்கரமான முடிவு கூட்டா உள்ளாக வேண்டியிருக்கும் எனவே அப்படியான நிலைமைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு பூமியாக வாழ்ந்து மௌத்தாகுவதற்கு வல்லவன் அல்லா அல்லாயம் அனைவருக்கும் அருள் புரிவானாக எங்களை பாவங்களை மன்னிச்சுக் கொள்வாயாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலங்களை சேர்ந்து கொள்வாயாக நாயினே எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்கள் மூலமாக இருக்கிறாங்க யாரெல்லாம் அவர்களுடைய உள்ளங்கள்ல நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படுத்தி ஒற்றுமையோடு கொண்டு வந்து கூடி வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக அமல்களின் பக்கம் ஆசையை தருவாயாக பாவங்களை மட்டும் எங்களை தூரமாக்கிடுவாயாக எங்களது வாக்கள் அங்கீகரிப்பாயாக கமோஷன் கொள்வாயாக வாகர் தவான் என்ற